திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் கண்ணார் கோவில் திருச்சிற்றம்பலம் தண்ணாத்திங்க பொங்கு அரவ தாழ்புணல் சூடி பெண்ணா பிரியாத கண்ணார் கோயில் கை தொழுவோர் கேட்கு இடர்பாவம் நண்டாவாகும் நல்வினையாய நனோகும் மே கந்தமர் சந்துங்கு ஆரகில் உந்தண் கதிர்மோத்தும் வந்த தெண்ணீர் மண்ணி வளஞ்சேர் வயல் மண்டி கொந்தலர் சோலை கோகில கூளீர் வண்டு செந்தீசை பாடோ சீர்த்திகள் கண்ணார் கோயிலே பல்லியல் பாணி பாரிடம் ஏத்தப்படு காணில் எல்லி நடஞ்சை ஈசனம்மான் தன் இடமென்ப கொல்லையில் முல்லை மல்லிகை மௌளவர் கொடி பின்னீர் இஞ்சி மஞ்சம கண்ணார் கோயிலே தருவளர்கானோ தங்கிய துங்க பெருவேழோ மறுபழர் கோதை அஞ்சபூரீத்து மறை நால்வர்க்கு உருவழர் ஆல நீழலமந்தீங்குரை செய்தார் கருவளர் கண்ணார் கோயிலடைந்தோர் கற்றோரே மறுமானோரோவாய் மற்றினையின்றி செருமாவலி பார் சென்றுலகெல்லாம் அளவீட்ட குருமானோரோவன் தற்குரியாக கொண்டாடும் கருமா கண்டேன் மேயது கண்ணார் கோயிலே விண்ணவரு காய் வேலையுள்ளஞ்சோ விருப்பாக உண்ணவனை தேவர் அமுதீந்தெவ்வு உலகீர்க்கும் கண்ணவனை கண்ணார்த்திகள் கோயேர் கனி தன்னை நன்னவல்லோர்கள் கிள்ளை நமன்பால் நடலையே முன்னோரு கால திந்தீரனூற்ற முனிஷாபம் பின்னோரு நாளோ விண்ணவரேத்த பெயர் வெய்தி தன்னரோளார்கண் ஆயிரம் நீந்தோன் சார்பென்பர் கன்னியர் நாளும் துணமர் கண்ணார் கோயிலே பேரு கெண்ணாத பேதையர கண் வரை கீழால் நெருக்கொண்ணாத்தன் நீழ்கழல் நெஞ்சில் நினைந்தேத்த முறுக்கொண்ணா மொய்கதிரோர் மொய்கதிர் வாழ்த்தேர் முன்னீந்த திருக்கண்ணார் என் பார்ஷிவலோகம் சேர்வாரே செங்கமல போதில் திகழ் செல்வன் திருமாலும் அங்கமல கண் நோக்கருவண்ண தழலான தங்கமல கண்ணார்த்திகள் கோயில் தமதுள்ளம் தங்கமலத்தோடு ஏத்திட அண்ட தமர்வாரே தாரிடு பெண்ணை தட்டுடையாரும் தாம்புண்ணும் சோருடையார் சொல் தேரமின்வெண்ணூல் சேர்மார்பன் ஏருடையன் பரன் என் பணிவான் சடை மேலோர் ஆருடை அண்ணல் சேர்வது கண்ணார் கோயிலே காமரு கண்ணார் கோயிலூளானை கடல் சூழ்ந்த பூமரு சோலை பொன்னியல் மாட புகழேகி கோன் நாமரு தொன்மை தன்மையுள் ஞான சம்பந்தன் பாமர பாடல் பத் படுத்தும் வல்லார்மே பழி போமே சுவாமி கண்ணாயிரம் உடையார் அம்பாள் முருகுவளர் கோதை திருச்சிற்றம்பலம்